திருவடி செவ்விதிருக்காப்பு நின்னோடு பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளவார்வினர் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோரி வளத்துறையும் சுடராழியம் பல்லாண்டு பழைவார் ஒக்க முழங்க அப்பாண்டியம் பல்லாண்டு ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறாயிரம் மல்லாண்ட சென்றாள் மணிவண்ணா உன் சேவடியில் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார் விடல் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவாஜோதி வளத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு படைபார் பக்க முழங்க அப்பாஞ்சல பல்லாண்டு பட்டு நீருளீர்கள் பத்து வண்ணம் குழால் பட்டு நீர்களை எங்கள் மொழிகள் முதலாக்காலம் பழைப்பிலால் நாங்கள் இராக்கலர் வாழ் இலங்கை வாழாளாக பழபரதானக்க பல்லாண்டு வந்து இந்த குளத்தை எடுத்து களைந்த இருடேகேசன் தனக்கு குளத்தில் உள்ளேர் வந்தளிதொழது ஆயிரம் நாம சொல்லு பண்டை குளத்தை தவிர்த்து பல்லாண்டு தொடங்கி வந்து வழி வழியாட்டேன் அழைத்தவனை பந்தன கீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன பாடுகிறாரே திகழ்ந்து சக்கரத்தேன் கோயில் புரியாளே உத்தொன்னு குடி குடியாட்சியின் ஆயிரம் தோலம் பரகடலை சுழற்றி ஆடி வல்லாருக்கு பல்லாண்டு கோரது கழுத்துக்கு போனோடு காலுக்கு குண்டலமே நல்லதோ சாந்தமன் தந்து என்ன வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கலைந்தனின் பீரகவாடு எடுத்து துடுத்துடுவாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி திருவான திருவிழவில் படுத்த வைநாகலை பள்ளி கொண்டாருக்கு பல்லாண்டு கூறுது மேலும் பெருமாள் உடலக்கடியோம் என்றெடுத்தப்பட்ட நாளே அடியோங்களடி குடில் இருபத்தைந்து திருமதுரையில் சில குணைத்து ஐந்தலைய பைநாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு அபிமானங்கன் செல்வனை போல திருமாலே நாடு முழக்க படமுடையால் நமோ நாராயணால நாம பலவரவே பல்வகையால பவேத்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனே பரவேட்டியை സാർഗമെന്നും പിള്ളാണ്ടാൻ തന്നെ വിള്ളലോത്തോർ വിട്ടുചെത്താൻ വിളമ്പിയുള്ളാർ നമോ പരമാത്മനായി പവിത്രനെ പരമേട്ടിയായി സാംഗമെന്നും പിള്ളാണ്ടാൻ തന്നെ

மருகோர் என்னும் மறைவினிய வன்பொருள் என்னும் மறுமலர் கண்டால் செய்தார் முதலாளர் பண்புகள் கடையத்தாய் ராமாலன் மிக்க விளையம் மெய்யா கடையை கடையாகி துக்கிய நூல் விடயமோ விடயமோ உடையவன் ஜவனவன் மயர்வரமதினவன் அருளினன் ஜவனவன் அதிபதி நிலநடுவிதன் பிழை உரிமையான அறிவியல் உணர்ந்த

குறவிலர் அவர் அவர் பிரிவழி அடையன் என்னிருந்தனர் இடந்தனர் சுடர் மிக சுடரையால் இவையண்ட சுரனேன் அமரர் கமரவையந்த அரணயனா உலகளை தமைத்துள்ளன அவனுருவமை உருவுகள் உடனுடைய தகமையோடு பரந்த கரண்டங்கம் பரந்துரான் இவையொண்ட கரணே நீர் நிலவிசை நிரநிலையாயிரத்து இவபத்தம் நீர் நிரலையாயிரத்தே இவபத்தம் வேட வேடுமென்முத்தமே வேடு செய்து முயல் வேடுடையானிடாய் வீடு செய்மினமுத்தமே வீடு செய்து முயல் வேடுடையானிடாய் வீடு செய்மின மண்ணிலாவிடத்தே இடவண்ணமின்னே

பழகண்ணத்து நாரணன் திங்களே தொடையாயிரத்து ஓத்தலை பத்து தொடையாயிரத்து ஓத்தலை பத்து

யாவையும் யாவரும் அமருடனாரணன் மாயையை அறிபவர் யாரோ அறிவழியம் பெருமான் பிரபல உடைய பெருமாள் பெருமாறுவம புலனடி கலகத்தே உணக்கமேன் பதையரா அவனோட உணர்வு கொண்டுணர்ந்து துரைத்துரைத்து அரிய நரணன் வரை உணர்ந்துடன் துரைத்துரைத்து இளஞ்சவின் மலப்பட்டலும் அறிவரும் வழியுடன் மனத்தை வைத்து உள்ளின விருவதை அடுத்து நன்னன நலன் செய்வது அவனிடம் நம்முடனாலே உடையடிகள் மலங்கடல் வழங்கி மாலை மாறிடத்திலும் மணக்கொடம் தானும் புலப்படைத்தான்

அவற்றுடைய அபத்தம் வல்லார் அமரரோடு அருவில் சென்ன அறிவரதம் பிறவியான் சிறையர்கள் துழுகலா அனைவரல் கிடைத்தவன் தன்னை அமர்வுடன் வழங்குருகு தொடர்பன் குத்து அனாஜலய ஆயிரத்தே அவற்றுடைய அபத்தம் வல்லார் அமரரோடு உயர்வில் அடியத்தாய் நீ என்ன நஞ்சிரே சேவலுமாய் என் விடதோடாய் என்னக்கால் வஞ்சலையிலவன் வைக்கல் வைப்பொண்டால் என் செய்யமடனாராய் அடியத்தாய் நீ என்ன நஞ்சிரே சேவலுமாய் அவா வெண்ணன கருளிலை பள்ளையாத்தார்க்கே என் விடதோடாய் என்னக்கால் வஞ்சலையிலவன் வைக்கல் வைப்பொண்டால் என் செய்யமாய் பெருமாள் என்னை எமரை தற்கால் எனக்குள்ள வினையால் திருவடை கேள் கொத்தவள் முந்தைய முயலாதன் அகல் வருவா விதையினால் படமலர்க்கு மென்னடையவன் நக்கால் மதியினால் குரல் பாலாய் உலகிடம் தகல் வந்தேன் பல்வினையன் வாழாதோ வெண்ணே உலகத்தை மதியல்லா முல்கலங்கே முயங்குவார் நீரே மகன் விரங்கி இது தகராதனாரா தங்காதன் உறவாய்ச்சல் நன்னீர மகன் நெல்கால் நல்குகிறா நல்கிறாய் தாங்காத்தொழிக்கு மல்கநேர் கண்ணேர்க்கு ஓர் வாசகம் கொண்டருளாய் அருளாளி புட்களவே அவர் அம்மானை கண்ட காலது சொல்லு அருளாளி பதிவண்டு யாவமே பிழைத்தோமே பணிவாடுகின்ற தகவிடக்கன் ஒரு வாய் சொல் என் யான் வளர்த்தனியலையே போதாய் நோயனுதல் வளர்ந்த மணிமாமை தளர்ந்தேல் நான் இனியுனது வாயரகலின் நடுகள் வைப்பார நாடாய தமிழர் நாடி ஆடாத மலரடிக்கு திறத்தால் இணையத்தலன் செய்வதோ ஊடாறு பணிவாடாய் உரைத்தீராய் எனதுடலே பிறப்பு உயிர் முதலாய் மத்துவாய் கடலாளி நீர் ஆயிரத்தொலைப்பத்தன் வள உரையால் பெறலாக வானாங்க பெருவளவே பெருமான் கண்ணனை ஆயிரத்தொலைப்பத்தன் வள உரையால் பெறலாக வானாங்க பெருவளவே உலகின் முதலாக வானோதிலே அறிவிடையே களவேல் வெண்ணலோடு வெண்ணா கல்வால் என்பன் பெண்ணாய் மலவால் பெண்ணக்காய் வல்லா நாயர் கலவனாய் இளவேல் எழுந்தழுவியா எந்தாய் என்பன் நினைந்தனையே வானோரிலையை அறிவனையேன் களவேல் வெண்ணுதலவண்ண கல்வா என்பன் மரவால் வெண்ணக்காய் வல்லா நாயர் தலவனாய் இளவேலேயன் தழுவியா எந்தா என்பன் இணைந்திரை குறைந்த கண்ணீர் சார்ந்த புகையோடு மிட்டாய் முதலில் சிதையாமே மனந்தை ஞான தொன்பெருமை மாசூனாதோ மாயானோ நிகழான வாழார் ஈயோடுகளை படுகண்ணு திருநான்முகளை படையாரெல்லாம் அறிவக்கம் தினங்களெல்லாம் திருவடியால் தாயார் எல்லா எவ் தாயார் தானோர் ஒருவனே மூவர் முதலாய அதனுள்கள் வளரும் வானார் பெருமான் மாமாயன் வைகுந்தனம் பெருமானே நோக்கி மணவாளை மார்பில் மணிவண்ணா மதுசூதானியருளாய் உன் தேனே மலரன் சிறப்பாதம் சேருமாறு வினையேர் மறந்தாய் பின்னார் தலைவா கேசவா மனசேராயர் குலமதே மாமா இணைய மாதவே தழைய மராமரங்கள் ஏழு மெய்தா சிறீதரா இணையா இணைய பெயரினாய் என் நினைவன் அடியேனே சிறியனானத்தன் அறிதலார்த்த மரியாதை கடிதே கண்ணந்துழாய் கன்னிமுனை அடியாராய் சேரல் தீர்க்கந்திரு மாலை அடியேன் காண்பான் அலத்துவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டு உலகில் முன்னவே குவிந்து மாயால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறு மனிதர் மனிதர்க்காகும் பேர் சிறிது மண்டா வண்ணம் மண்கரையா நெய்யோன் மருந்தா மாயோன் தீயவளவளை பெருமா வந்த பேவிய தூய குழவியாய் தலைவன் மலரால் மைந்தான் எவ்வுயர்கள் தாயால் தம்மானில் நம்மான் அம்மா போட்டி ஐயாந்தவர்கள் துளித்து ஆயப்பன் துளித்து தீர்த்தன்பால் மனமைக்க துளித்து வீடு துளித்து ஆமையான சுடராகி அகலம் கீழ் மேல் அளவிலந்த நேர்ந்த உருவாய் அறிவாக இவத்தினை தான் நெடுமாலே மாய பெருமானே பத்தர் பரவம் ஆயிரத்தின் ஆயிரத்தென் பாலபட்டா சிவபத்தம் வல்லார்க்கு இல்லபதிவதே பெருமானே மாமா இளைய மாவே ஏறி மாறுகிறார் பத்தர் பரவம் ஆயிரத்தின் பாலபட்டா இவபத்தம் வல்லார்க்கு இல்ல பரிவதே புரிவதவம் புகபோவே புரிவதவம் புகபோவே பணியன் நாத அதுவே ஆச்சரியமே

el கடல் கடலை கழுவினேன் தொன்னீர்கள் குளித்து தொழுவனை தொழுவேன் வல்வினமால் வேட்டு அழிவின்னை ஆக்கம் தருமே பிரானார் இருமவின கடிவாரே வடவள்ளுயத்தா வடிவார் மாதவனாரே பத்து ஓதவல்லார் பிரவாரன் தீதலமெண்ணி உரை ஏழமையாயிரத்தி பார்த்து பார்த்து ஓதவல்லார் பிறவாறு ஞானத்துள் நின்று துறவிக்குடர் விளக்கத்தலை பெய்வாரனை ஆடிப்படையன் தரனை மரபைய எண்ணு வைப்பாரே ஞானத்துள் நின்று துறவிக்குடர் விளக்கத்தலை மனத்தை வைப்பாரே மருந்தாமணிகளை வல்வினை துப்பாம்புலனைந்து அத்தால் உயர்ந்து உயர்ந்த அப்பால ஆயர் கொழுந்த மாயப்பிரானே என் மாணிக்க சோழவதாய் பரகே பரகே என் மாய பிறவே மயர் வரத்தேனே மனத்து மன்னினான் தன்னை உயர்வினையே தர ஒன்றுணர்க்க அமரர்கள் ஆதி குழந்தாய் என் இரவினை என் சொல்லியான் விடுவேலோ என் விளக்கை நடுவே வந்து உயர் கொள்கின்றன இளவாச்சி நினால் பிளவே செய்து விழிக்கும் பிரானையே பின்னந்திராய் மலர்த்துழாய் வேந்தமராமரம் எய்தமாயவன் என்னுளிரானனில் பின்னையால் ஒட்டு வேணும் என் உயிரில் கலந்து இயல்பான் மனைத்தால் மகைவேடுடாய் முன்னயமரால் முழுமுதலான முழுமுதல் ஆகியவாதியே அமலர்த்தமுவே அமரவயம்பா துழாவியல் நாவே அமரத்தறிவித்து இனி அகலமா புகழமணியன் புகழ் பாடு இழைப்பில பகலமிரவ படிந்து குடைந்து துழாய் முடியானே

அடைந்ததன் குருகோ உடைந்ததோல் தொடை ஆயிரத்தை பத்து உடைந்த நோய்களை ஓடுவிக்க வேண்டுள்ளவை ஆடும் அம்மா சூடந்தன் நவை ஆடும் அம்மா செம்மாக கண்ணனவாரென்று மன்னார் விண்ணார் வேங்கடா விண்ணார் வேற்பனவாரென்று மன்னார் விண்ணார் வேங்கடா விண்ணார் என்னை கலந்தானே நலங்கள் நிலங்கொண்டானே உண்டானே என்னென்ன செய்து என்ன தானாய சங்கே கையில் கொண்டான் தங்கள் நாதனங்கள் பதனம் இவரும் அவரும் எவரும் தன்னுள்ள காயல் வண்ணவிலாளல் நமதால் சுவையால் தெருவெண்மலாளர் என்னுடைய சூழலுளாளே இவரும் அவரும் அவரும் கண்ணவிலாளல் நமதால் சுவையன் தெருவின் மலாளர் என்னுடைய சூழலுளாளர் தொல்லையங்கால துளை

உலகமும் விளங்க ஆளிலக்கேந்தவனம்மான் கடல் மலிமாய பெருமான் கண்ணனன் மக்களையாத வைத்து முளைப்பான் வாங்கி கவிரானோடு அயனமிந்திரனும் முதலாக ஒக்கவன் காத்திய ஏசன் மாயனன் நெஞ்சினுள்ளார் நெஞ்சினுள்ளார் மத்தொன்று மதுவே சிந்தைக்கும் கோசரமல்லான் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினையானே மேலும் மேலும் மேலும் குழைந்த சுடரொளி முகத்தே நாளனன் மகளான் என்னுடன் ஞானக்கலைகளுக்கெல்லாம் அவிவாக்கையும் தானே அழிப்போர் அழிப்பவன் கோவையல்லால் தடந்தோழன் பொறுமலையாழிடங்கேண்டாம் காவினன் மேனி கமல கண்ணன் என் கண்ணிருளானே கண்ணன் என் கண்ணிருளான் காண்பளவன் கண்களாலே அமலங்களாக விழிக்க கண்ணுதலா நடந்தாத்தே அமலத்தை நாடுலகமாக்கே என் நெத்தையுளாலே பாதங்கள் சூடி கத்த துளாய் முடிக்கோட மட்டய மலரமெல்லாம் மண்டனுக்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையல் நல்ல உணர்த்தி சிவயமார்பத்தம்பிரார்க்கு நிச்சலம் விண்ணப்பம் செய்யா நீள்கடல் சென்னி பெருமே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு நிச்சயம் செல்ல உணர்த்தி நவாயிரத்தார் சிவயமார்பத்தம்பிரார்க்கு நிச்சலம் விண்ணப்பம் செய்யா நீள்கடல் சென்னி பெருமே நீள்கடல் அழிதங்கத்தோடு திருமாநீள்கடல் ஏழு குழுவும் தொழலானே குரலாகி நிமிர்ந்தா அக்கரை மாணிக்க என் கண்ணுளதாக வேணில் படை அணிசங்கத்துள் திருமானியில் கடல் எழுபொருளானே குரலாகி நிமிர்ந்தா அக்கரை மாணிக்க என் கண்ணுளதாக காதன்மையால் தொழில் என்னிடம் நேரம் பெரிய நல்வாயவம் பின்னமாய் விரையம் எம்பிரானையம்பிரானே எம்பிரானை தொழாய் மொழ நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றாலும் செய்யா மலராய் மணவாளனை தொஞ்சம் பாட விடாது தொடர்கண்டாயே கர்மங்கள் வாய்க்கின்றேன்

மேல்மத்தோ நோயுந்தார் கொட நெஞ்சமே சொன்னாயன் தண்டயமாய் எவ்வுலகினில் வாயுமீசன் மணிவண்ணன் என்றய எம்பெருமான் என்ன சிந்தையில் வைப்பன் சொல்லுவன் பாவியன் பெருமான் என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனைய என்ன சொல் கேட்டுடன் கண்கம்பனே நடுவன் காலம் இடவேடென்னே நல்கிய நவிடா நம்பி நம்பியே தென்குலங்குடி நின்ற ஆதியஞ்சாதியாய் மறப்பனை தென்குலங்குடி ஆதியன் ஜோதியாய் எம்பிரானாய் என் சொல்லி மரப்பரப்பு மண்ணினால் தன்னை மரப்பனோயினே யானன் மணியை சொல்வனிதயாயிரத்தால் இவபத்துடன் பணிவிலர் கற்பர கல்வி வாயுவே தன்னதோரணியே சொல்வனிதயாயிரத்தால் இவபத்துடன் பணிவிலர் கற்பர கல்வி வாயுமே மல்லாண்டு மல்லாண்டு மல்லாண்டு மணிவண்ணா காப்பு அடியாவாடல் நின்னாடம் பிறவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினன் பல்லாண்டு பல்லாண்டு